الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين النبي يعلى شداد بن عوس رضي الله عنه عن عن رسول الله صلى الله عليه وسلم قال إن الله كتب شفرته وليرح ذبيحته رواه مسلم ஷத்தாத் பின் அவுஸ் ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா அனைத்து விஷயத்தின் மீதும் சிறந்ததே செய்யுமாறு எழுதிவிட்டான் ஆக நீங்கள் ஒரு நோய் நோவினை தரக்கூடிய கால்நடைகளுக்கு கஷ்டங்களில் இருந்து எளிதாக்குங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லம் கூறுகின்ற இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அன்பு கூறிய முஸ்லிம்களே அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலையம் கூறினார்கள் அல்லாஹு தாலா அனைத்து விஷயத்திலும் சிறந்தது எஹ்சானை அல்லாஹு தாலா எழுதியிருக்கின்றான் ஆக அனைத்து விஷயத்தையும் நாம் செய்யும் பொழுது அழகிய முறையில் செய்யுமா